السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்ல அல்லாஹுவை முதலில் புகழ்கின்றேன் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா சலாமும் சலவாத்தும் என்றென்றும் கண்மணி திருத்தூதர் முகமது முஸ்தபா அஹமது முஸ்தபா سيد الكونين خاتم النبيين صلى الله عليه وسلم அன்னலாரின் மீதும் அன்னலாரின் குடும்பத்தினர்கள் சகாபாக்கள் தாபியங்கள் தபு தாபியங்கள் இமாம்கள் தியாகம் வரை வரை இருக்கக்கூடிய முஸ்லிமான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒன்றாவதாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உலகத்தில் எவ்வாறான வாழ்க்கையை வாழ்ந்தால் அல்லாவுடைய குற்றிக்கு உள்ளாக்கப்படுவோமோ இருதரமான சொற்பத்துக்கு நுழையக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமோ அப்படியாப்பட்ட சீதேவியான வாழ்க்கையை எடுத்து நடக்குமாறு எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் அல்லாவுடைய கோபத்துக்கு தள்ளப்படுவோமோ நரகத்துக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படியாப்பட்ட பயங்கரமான இழிவான கேவலமான வாழ்க்கையிலிருந்து முற்று முழுதாக தனது நினைவாளமான பதிலும் அப்பால் அப்பாளுக்கும் தக்குவாவை கொண்டு நத்தியத்தும் வசியத்தும் செய்து மேலான நசியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுடைய நல்லறியார்களே இந்த உலகத்தில் சிறந்த ஒவ்வொருவரும் ஆசைப்படக்கூடியது இந்த உலகத்தில் நான் சந்தோஷமாக நிம்மதியாக அது ஒரு சின்ன பிள்ளை பிள்ளைகளிடத்தில் கேட்டால் அது ஆணிடத்தில் கேட்டால் பெண்ணிடத்தில் கேட்டால் திருமணம் முடிக்க முன்னால் உள்ள வாலிபர்களிடத்தில் கேட்டாலும் திருமணம் முடித்தவர்களிடத்தில் கேட்டாலும் யாருக்கிட்ட கேட்டாலும் அவங்க விரும்புகிற ஒரே ஒரு வாழ்க்கை எந்த ஒரு கரைச்சலும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமாக இது நாங்கள் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கிறோம் அதற்கெல்லாம் வரைகி வசல்லம் அவர்கள் கூட அல்லாஹிடத்தில் துவா கேட்பாங்க اللهم إني أسألك الفوز في القضاء ونزل الشهداء وعيش السعداء والنصر على الأعداء என்று துவா கேட்பாங்க யா அல்லாஹ் நான் உன்னிடம் கேட்கிறேன் நீ எனக்கு இந்த வாழ்க்கை என்று நாம் பார்க்கும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான கஷ்டங்களை நாம் சந்திக்கின்றோம் ஒரு சின்ன பிள்ளை எடுத்துக்கொண்டா அவருக்கு கல்வியோட தொடர்பான பிரச்சனைகள் சோதனைகள் அவர் முன்னோக்குவார் அதே போல் ஒரு வாலிபனை எடுத்துக்கொண்டால் அவர் பொருளாதாரத்தை பற்றியும் படிப்பை பற்றியும் நான் நல்ல ஒரு ஜொப்புக்கு போகணுமே என்று யோசிச்சு அவர் ஒரு விதமான சூழ்நிலையில இருப்பார் திருமணம் முடிச்சவங்களை எடுத்துக்கொண்டா கணவனுக்கு மனைவி ஒரு சோதனை மனைவிக்கு கணவன் ஒரு சோதனை கணவன் மனைவி இருவருக்கும் பிள்ளைகள் ஒரு சோதனை ஏதோ ஒரு வகையில பலவிதமான கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம் சில நேரத்தில் நாம் செய்யும் இந்த நேரத்தில் நாம் பணிபுரியக்கூடிய அந்த அலுவலகத்தில் ஒப்பீட்டில் நமக்கு சோதனைகள் வரலாம் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில நமக்கு சோதனைகள் பிரச்சனைகள் இன்னல்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறது أستغيث فأصلح لي شأني كله ولا تكلني إلى نفسي طرفة عين என்று காலையிலே மாலையிலே ஓதிவாங்க இந்த துவாக்களை நாம் மனதில் விட வேண்டும் யா ஹையு யா கையூம் ஏ நித்திய ஜீவனே நிரந்தரமாக இருக்கக்கூடியவனே மௌத்தில்லாத பார்க்க இந்த யா யா சொல்லி துவா கேட்கிறார்களோ அவங்களோட துவாக்கள் அதான் தட்ட மாட்டான் ஏற்றுக்கொள்வான் இந்த வார்த்தைகள் யா ஐயூ யா ஐயூம் என்று சொல்லி யார் துவா உன்னுடைய பொறுப்புல என்ன சொல்லுங்க அபு உமாமா ரவி அல்லான்னு சொல்லுறாங்க யார சொல்லா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிருக்குது வாழ்க்கை துன்பத்தாலே நிறைஞ்சிக்குது கடன் பிரச்சனை நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை எல்லாமே பிரச்சனையா இருக்குது சொல்லுறாங்க நீங்க காலையாவினாலும் மாலையாவினாலும் இந்த துவாவை ஓதிவாங்க இன்ஷா அல்லா அல்லாவோட பிரச்சனைகளை நீக்கிடுவார் اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من الأجل والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال வெளிரங்கமான கவலைகளுக்கு மனதுக்குள்ள உள்ள கவலைகளுக்கு இது எல்லா விதமான கவலைகள்ல இருந்தும் பாதுகாப்பு செய்கிறேன் ரப்பே ஏழாவிலிருந்து சோபேரி தளத்தில் இருந்து பாதுகாப்பு செய்கிறேன் அது சில நேரத்திற்கு சில விடயங்கள் நம்மினால் செஞ்சு கொள்ள ஏழாமை இருக்கும் அந்த ஏழாமையிலிருந்து பாதுகாப்பு செய்கிறார்கள் சில நேரம் நல்ல யாவரும் வரும் எனக்கு பிரிவு செய்யலாயே சோபேரி தன்மையின் காரணமாக சோபேரி தன்மையிலிருந்து பாதுகாப்பு செய்கிறார்கள் وأعوذ மீன ஜூபுனி الجبن والبخل பயத்திலிருந்து சில நேரம் சில வேலைகள் செய்ய எங்களுக்கு பயம் கான்பிடன்ஸ் இல்லை எங்களுக்கு மன உறுதி மன நம்பிக்கை ஆத்ம சக்தியன அர்த்தமேதே கிரகான ඒ අවස්ථාවන්හි අපි දෙවිදුන්ලට ප්‍රාර්ථනා කරන්න ඕනේ යා අල්ලා මගේ සිත් තුළ තිබෙනා වූ බිය කම නැති කර මට ධෛර්යය ලබා දෙන්න. தைரியத்தை தந்திரியா அதே மாதிரி சஞ்சல் தன்மை செலவழிக்கிற பிரேத்தில் என்று சொல்லுவோம் அந்த தன்மையிலிருந்து என்ன பாதுகாப்புடையாளா என்ன முயற்சி செல்லக்கூடிய தாங்கிக் கொள்ள இயலாத கடல் சுமையிலிருந்து பாதுகாப்புடையாளா அபு உமாமாரவியல் ஓதி வாராங்க அவங்க செல்லுறாங்க யார சூழம்பா என் கடன் என் கவலை எங்க போனேன்னு எனக்கு தெரியாது சுபகாரம் அதே மாதிரி அதான் சொல்லலாம் ஒரே வசல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்லி காட்டி இருக்கிறாங்க மல்லதிமல் இஸ்திக்ஃபார ஜஅல ஜஅல அல்லாஹு மின் குல்லி ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه الله من حيث لا يحتسب யார் வாழ்க்கையில இஸ்திகுபாரை கடமையாக்கி கொள்றாங்களோ அவரே நடந்து போவதில் சிறுபா செய்வார் அவரே சாதி கொண்டிருக்கும் போதும் சிறுபா செய்வார் எப்ப நாங்க எங்களை நாக்க திகிரின் பக்கம் பழக்கிறோமோ திகிர் தானாகும் அதே மாதிரி கையில தஸ்பி இருந்தா கருத்து வேறுபாடுகள் விடுங்க ஒரு கூட்டம் தஸ்பி ஏழுமா ஏழவா இத விட்டு போடுங்க கையில் இருந்தா தான் இருந்தா தான் சிக்கிருவாயும் விஷயத்தை ஆகியோமன் பண்ண செய்யற திக்கிற இல்லாம ஆக்கிக்கொள்ளாம திக்கிற எங்க போனா வரைஞ்சு அந்த வாகோல உருவாக்கி அதிகம் யாரு செய்யாமலோ நபி அவங்க சொன்னாங்க எல்லா விதமான நெருக்கடியிலிருந்தும் அல்லா விமோசனத்தை தருவான் வெளியாகிய சந்தர்ப்பத்தை தருவான் அழைக்கலாம் நீண்ட வயிற்றுக்குள்ள மாற்றுறாங்க டெக்னாலஜி படி நாங்க அதை சீக் பண்ணினோம் என்றா எப்படிதான் நடுக்கடல்ல உழுந்தவரு மீன் விழுகிறவரை வந்து நீயே வாயப்படுத்தும் இதெல்லாம் நம்ம நம்பேருமா என்று சொல்லுவோம் ஆனா மூணு இருள்கள் ஒன்று கடனுடைய இருள் ஒன்று இரவு நேர தகஜத்துடைய நேர அடுத்து மீனுடைய வயிற்றுடைய இருள் இந்த மூணு இருள இருந்து அதற்கு யூஸ் அழைக்கலாம் அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் என்று செய்தாக அந்த வந்து வாயை தொடர்ந்து அதற்கு யூசுப் வெளியவார் சோதனையில் இருந்து அல்லா வெளியிருக்க மாட்டானா அதே மாதிரி கொமின் கம்மின் பரஜா எல்லா விதமான கவலைகள் இருந்தும் அல்லா நீக்குவான் சிற்பார் அதிகமாக செய்யக்கூடியவர் நினையாத குணத்தால் அவருக்கு ரிப்பு கிடைக்கும் அவர் நினைச்சு பார்க்க மாட்டார் எங்களோட வாழ்க்கையில சில நிகழ்வுகள் நேரத்தில் இருக்கும் எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம் ஒரு உதவி வந்து சேரும் சுபானல்லா நான் இப்படி ஒரு பிரச்சனையில் இருந்தேன் யாருக்குமே தெரியா அல்லா எனக்கு உதவி செஞ்சான் என்று சொல்லுவோம் கதைகள் கேட்கிறோம் சாபாக்கள் வரலாறுகளை வாசிக்கிறோம் கேட்கிறோம் பயானுகளை கேட்கிறோம் இது வாழ்க்கையில வரவே அல்லாத உதவிய நேரடியாக காணும் அல்லாத உதவிய நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளும் அல்லா சொல்லரா சகாஜித்துடைய நேரத்துல யாரை ரெண்டு ரசாத்துகள் தொழுந்து என்னிடத்துல கேட்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்க கொடுப்போம் கேட்கக்கூடியவங்க இல்லையா யார் மனிதர்களை கேட்கிறாங்க இல்லையா என்று அல்லா தாஜத்துடைய நேரத்தில் வந்து கேட்கிறான் எங்கட பிரச்சனைகள் செல்லுவோம் ரப்பே இந்த நிலைமை பிடிக்கிறியா அல்லா அல்லா இடத்துல துவா பொழுது கெஞ்சி அடிமை ஒன்று பேசு எப்படி ஒரு நிஜமா கிட்ட கெஞ்சுவாங்களோ அதே மாதிரி கேட்கணும் அல்லா உங்க அடிமை வந்து இருக்கிறீங்க அல்லா யார இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன் நான் இவ்வளவு பிசினஸ் மேன் ஆகிக்கிறேன் இவ்வளவு டெக்னாலஜி கிட்ட இவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்குது if you can help me in தான் இடத்துல நாங்க அடிமை அல்லா இடத்துல வாக்கு அதே மாதிரி அல்லாஹ் குரான்ல சொல்றான் من عمل صالحا من ذكر او انثى وهو مؤمن فلنحيينه حياه طيبه இந்த இடத்துல நல்லா உங்களை யோசிக்கவும் நல்லமல் குட் வேர்ட் இது முஸ்லிம் அல்லாதவர்களும் செய்யறாங்க அவங்க கஷ்டப்பட்டாங்க அவங்க மரத்தை சுற்றுறாங்க அவங்க அந்த விஹாரைய சுற்றுறாங்க அங்க தான தர்மங்கள் செய்யறாங்க வெறுக்காலோட நடக்கிறாங்க நிறைய பேர் செய்யறாங்க சில இடங்களை விட கஷ்டப்படுறாங்க அவங்க எங்களையே விட படித்தர முன்னே எப்ப ஈமானும் நல்லவனும் ஒன்று சேருதோ அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பல ஹயாசம் செய்வா நாங்க நல்ல வாழ்க்கையை கொடுப்போம் நல்ல வாழ்க்கையை தான் மன நிம்மதி மனதாகத்து கவலை இல்லை கஷ்டம் இல்லை பிரச்சனை இல்லை துன்பம் இல்லை வியாபாரத்துல பறக்கத்து குடும்ப வாழ்க்கையில பறக்கத்து இது அனைத்தையும் நல்லான நினைவு வச்சுக்கோ இப்படி எல்லாம் செய்கிறார் காலை காலை திக்கிறவராது அதை செய்கிறாரு பராந்திராவும் செய்கிறாரு நோம்பு பிடிக்கிறாரு ஐவேல தொழுகையை துவா கேட்கிறாரு இஸ்திகார் செய்கிறாரு ஆனா இவர் இன்னும் சோதனையில தான் இருக்கிறார் கஷ்டத்துல இப்ப ரெண்டா பிரிந்து பார்க்கணும் இது முதலாவது முகஸ்துதியே இல்லை மட்டுமே மட்டும் தாங்கள் எல்லா அமலையும் செய்கிறார் இப்பயும் சோதிக்கப்படுவார் இது ஏன் சோதிக்கப்படுவாங்க என்றால் இந்த உலகத்துல மிக சிறந்தவங்க ரசூல்மார்கள் அன்பியார்கள் நபிமார்களும் ரசூல்மார்கள் நபி ஐயும் நாசி அசத்து பலா எந்த மக்கள் ரொம்பவும் கஷ்டத்தால துன்பத்தால பிரச்சனையால சோதிக்கப்படக்கூடியவங்க கால அல் அன்பியா நபிமார்கள் தான் மிக கஷ்டப்படுவாங்க மிகவும் சோதிக்கப்படுவாங்க சோதிக்கப்பட்ட இல்லாம சோதிக்கப்பட்டாங்க பசியில சோதிக்கப்பட்டாங்க உள்ளே மூத்தாக்கி சோதிக்கப்பட்டாங்க என்னென்ன ஏற்ற என்னென்ன கேட்டகரி சோதனைகளுக்கோ அந்த எல்லா விதமான சோதனைகளையும் சொல்லலாம் சொல்லவங்களோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தா சோதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அதுக்கு பின்னால் சொல்லலாம் அம்தல் அம்தல் சஹாபாக்கள் சாபிபூன்கள் சபோ சாபிகள் இமாம்கள் உலமாக்கள் தீண்ட வேலையை செய்யக்கூடியவர்கள் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இப்படியாப்பட்டவர்கள் சோதிக்கப்படுவார் என்று நபி அவங்க செஞ்சு முடிச்சு நாங்கள் சோதிக்கப்படுவோம் கடனால சோதிக்கப்படுவோம் அரசாங்கத்தால சோதிக்கப்படுவோம் ஊரால சோதிக்கப்படுவோம் மகளால சோதிக்கப்படுவோம் இந்த எல்லா கட்டத்திலையும் நாங்கள் என்ன செய்வோம் நான் தானே அஞ்சு நேரம் தொழுகிறேன் நான் தானே ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேன் நான் தானே தியாகம் செய்கிறேன் நான் ஜிக்கிரு தலவாத்தோட தான் இருக்கிறேன் தான தர்மம் ஆனா என்ன அல்லா பாக்குறான் இல்லை இல்லை உங்களோட வெல்ல இந்த அல்லா என்ன நேசிக்கிறார் இவ்வளவு பாவம் செஞ்சு இந்த அல்லா என்ன விரும்புகிறார் என்று சந்தோஷம் அல்ல அல்லாஹ் எப்படி அதே மாதிரி கொள்ளுங்க அவர்களிடம் கூட அல்லா அறிவிச்சான் இது எல்லா சோதனைகளின் போதும் நம்முடைய உள்ளத்துல எது வரும் என்றா முலாவுடைய அல்லா இதை நாடிக்கிறான் அல்லா நாட்டம் நடந்தது நாங்க எழுதின படம் இல்லை டேரக்டர் அல்ல நாங்க எல்லாம் நடிகர்கள் நடிச்சு அல்லா என்ன திரை கதையை நாங்க நடிச்சு கொண்டிருக்கிறோம் அதை நடிச்சாதான் சம்பளம் இல்லாத கொடுங்க இது ஹதீஸ்ல ஹதீஸ் ஒரு புதுசுல காட்டுகிறா மந்தம் யோகி அவாமி யாரு இந்த கலா அதை புரிஞ்சு கொள்றாங்க இல்லையோ நான் நாட்டில் அவங்க திருப்தி காண்றாங்க இல்லையோ நான் அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறதுல மன திருப்தி அடைகிறார்கள் இல்லையோ நாம் கொடுக்கக்கூடிய சோதனைகளின் போது யாரெல்லாம் கொடுமசாலியாக இருந்து பொறுமையை இழக்கிறார்களோ என்ன இல்லாம இன்றைக்கு இந்த இடத்துல ஜும்மாவை என்ன பண்றதுக்கும் ரப்பு தான் இருக்கிறார் ஜுமாவை கேட்கிறதுக்கும் சில நேரம் நான் பேசின சில விடயங்கள் சிலருடைய உள்ளத்துக்கு ஆறுதலா இருந்திருக்கும் அல்லாவே பார்த்து இந்த பிரச்சனைக்கு ஒரு பதில் மாதிரி என்று இதெல்லாம் குப்பைகளோட சொல்லிக்கக்கூடிய இறக்கத்தின் காரணமாக வழிகாட்டு மேலான கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவுடைய நல்லடியார்களை உரை நேசர்களே இந்த உலக வாழ்க்கையுடைய நோக்கம் எங்களுக்கு என்ன இருக்கணும் என்றால் நான் எப்படி அல்லாவோட தொடர்பு பண்றேன் ஏத அமல்களை சீராக்கி கொள்கிறேன் முயற்சி செய்வோம் முயற்சி செய்ய வாழ்க்கை என்று நான் எங்கேயுமே சொல்கிறேன் என்று நானும் முயற்சி செய்யக்கூடிய தொழில் உலகத்துக்காகவே நீங்க கஷ்டப்படும் அதாலா சம்பாதிக்கிறது வீணா இல்லை அதாலா சம்பாதிக்கிறது வீண் அதாலா சம்பாதி சம்பாதிச்சு மனைவிக்கு சாப்பாடு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது தீன் பணத்தை அலாலான முறைக்கு மனுப்பேனும் ஹராமான முறைக்கு மனுப்பேன் ஹராமானத்தினா இது முசீபத்துக்குரிய பணம் இது துணியாக்குரிய பணம் ஹலாலான பாதையில அனுப்பினோம் என்றா இது தீனுக்குரிய பணம் தினா சஞ்சா நிகா செஞ்சு ஒன்று சேர்ந்தா ஹலால் அதே மாதிரி அந்த பணத்தை நல்ல வழியில அல்லா செல்ல பிரகாரம் நாங்க செலவழிப்போம் என்றா இது தீ இதுக்காக செலவழிக்கக்கூடிய நேரம் இவாது நல்லா சம்பாதிப்பு ஜக்காத் கொடுக்கிறதுக்கு செல்வந்தனாக இருக்கும் ஹஜ்ஜி செய்ய செல்வந்தனாக ஆயிருக்கும் அஞ்சு கடமைகள்ல மிகப்பெரிய ரெண்டு கடமைகள் பணத்தோடு தொடர்பாக கலிவா உள்ளத்தோடு தொடர்பாக தொழுகை செயல்பாடு முறையோட உடம்போடு தொடர்பாக ரமதான் நம்முடைய பேரிடர் தத்துவா அல்லாவுடைய பயமற்ற உருவாகிறதுக்கு பிசிக்கல் அதே மாதிரி எங்களோட உள்ளம் சார்ந்த முன்னேற்றத்துக்கு தொடர்பாக ஹஜ்ஜி ஜகாத்து பணத்தோடு தொடர்பாக இஸ்லாத்துல மிகப்பெரும் பெரிய கடமைகள் செய்வதற்கு பணம் தேவை இந்த பணத்தை சம்பாதித்த சரியான முறையில சம்பாதிப்பது தீனாக இருந்து கொண்டிருக்கு இதை நான் வாழும் என்றதே நல்லா விலகிக் கொள்வேன் நான் கூறுவது இந்த பணத்தை சம்பாதிக்கும் பொழுது சில சோதனைகள் வரும் கடன்களை மாற்றுவோம் ஏமாற்றங்களுக்குள்ளாகப்படுவோம் பிரச்சனைகளுக்குள்ளாகப்படுவோம் இதெல்லாம் நம்மளுடைய கலாபத்தை இந்த கதையை நாம புரிந்து கொள்ளவே ஒரு சஹாபி அவருடைய பெயர் எனக்கு மறந்துட்டு அந்த சஹாபி கண்ணெண்டும் விளங்கார் இவர் முஸ்தஜாபு துவா இவர் துவா கேட்டா அல்லா அபூஜி செய்யும் பேர் இவர் பேமஸ் இவர்கிட்ட போயிட்டு துவா செஞ்சுக்கோங்கன்னு நாங்க செல்லுற மாதிரி அந்த சகாபி இடத்துல போயிட்டு செல்வாங்க எங்களை இந்த பிரச்சனை கொஞ்சம் துவா கேட்டா அவரு கேட்டா அந்த பிரச்சனை நிறைவே அவனோட துவா கூடாது இப்போ ஒரு நாள் திரும்பி கேட்கிறாரு உங்களோட கண்டனும் விளங்குது இல்ல நீங்க துவா கேட்டா கபூலும் ஆகுது ஏன் உங்களோட கண்டனும் விளங்க நீங்க துவா செய்யக்கூடாது இப்ப இந்த சஹாபி ரவி அல்வா வந்து சொல்லுறாங்க நான் என்னுடைய நாட்டத்தை சந்தோஷமா பாடுபடுத்திக்கிறேன் இந்த ரப்பத்தை விரும்பி நாடுகிறார் ரப்புடைய விருப்பம் என்று நான் எனக்கு வாழ்க்கை பொருந்தி கொண்டிருக்கிறேன் எங்களோட பெண்களுக்கு இவைகளை கேட்டு நாம் கூற வேண்டும் ஏன் பெண்களுக்கு நிறைய பயான்கள் கேட்டுப்படுகிறீர்கள் அவங்களோட உள்ளங்கள் தரமான இருக்கும் நாங்க கூட நல்ல விஷயங்களை காதல கேட்காட்டி எங்களை உள்ள கூட கிட்ட திரும்பி போயிருக்கு அவங்க சில நேரத்தில் எங்களுக்கு துணியாவின் பக்கம் பேசுவாங்க எங்களோட பிரச்சனை படுவாங்க அவங்களுக்கு நாங்கள் அழகான முறையில எத்தி வைப்போம் சொல்லி கொடுப்போம் வாழ்க்கை என்றாச்சுதான்மா சில பிரச்சனைகள் வரும் துன்பங்கள் வரும் நாங்கள் அப்பட நாட்டம் என்று கம்மி செய்வோம் அந்த நாட்டுக்கு நாங்கள் எங்களுக்கு எவ்வளவு பிஎச்டி முடிச்சாலும் கூட நாட்டத்தை மாத்தேல நாங்க வெல் பிளான் பண்ணுவோம் ப்ரொஜெக்ட டிராப் பண்ண போல அதுல விஷன் என்ன மிஷன் என்ன இம்ப்ளிமெண்டேஷன் என்ன எல்லாம் போடுவோம் ஆனா இம்ப்ளிமெண்ட்டுக்கு இறங்கும் பொழுது வேற சோதனை வரும் நாட்டை நாங்க இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் ஆனா கொரோனா வந்து எல்லாம் தலைக்கீழ மாத்தி இதனால எல்லா சந்தர்ப்பங்களும் ரப்பு நாடினத்தை சந்தோஷமா யாருலா நீ இதை நாடிக்கிறார் சந்தோஷமா பாடுறது அமல் சாட்டு ஒன்று வச்சுக்கிறோம் வாழ்க்கை எனக்கு ஒரு ஒரு சாட்டு இருக்கும் நான் சகஜிக்கு சில மணிக்கு எனக்கு எனக்கு சகஜம் மிஸ் ஆகலாம் நாலு மணியில நான் மழை நீயத்தோட தூங்கணும் யாருதானே அகஜத்துக்கு எடுப்பார்கள் தூங்கோடும் வெள்ளை தோடும் ரெண்டு பேர்கிட்ட செல்லோடு இப்பே மிஸ் ஆகுது நான் புரிய தருவோம் சுபத்தெழுந்து தொழுந்துட்டு பள்ளிக்கு போகும் பள்ளிக்கு போகும்போதே சந்தோஷத்தோட கூட யாரா அவங்களோட பேச வாரையா யாருதா யாராவது உங்களோட தாஜத்தை பேச கிடைக்கலையா யாரா யார நீ என்ன விரும்புறா இல்லையா யாரா நீ என்னை ஏற்றுக் கொள்வேனாக இந்த உன்னோட சகஜத்துல பேசக்கூடிய வாய்ப்பு தந்துகளை நல்லா இருக்கிறது இவாதம் செய்யும் குரான் பேசுறேன் இந்த கவலை இந்த பிரச்சனை வாழ்க்கையில் சில கவலைகள் யாரும் செல்லும் பொழுது மனதாக கவுன்சிலிங்ல சொல்லுவாங்க உளவியல் நமக்கு தீர்க்கக்கூடிய பிரச்சனைய பாரத்தை இனத்திற்கிட்ட போய் சொல்லுறதால அந்த பாரம் மனசுல இப்ப நான் குரான் ஓதும் பொழுது எல்லா தேவைகளையும் பேசும் தனிமை துவாக்கியா இப்படி நடந்துச்சியா யாரால இவர்கள் முயற்சி செய்ய போறேன் யாரா நான் எப்படி இங்க போக போறேன்டா நான் எப்படி யாரும் இருந்தா இந்த யாவரத்தை செஞ்சு எனக்கு கொஞ்சம் பெஸ்டா இருக்கியா இருந்தா யாரா எனக்கு எப்படி பாவங்கள் செஞ்சு இருந்தா நீங்க அதுக்கு பாதுகாத்துலையா எங்களோட மனைவிமான பழக்கம் நல்லாவோட பேர் எங்களோட பழக்கம் நல்லாவோட பேர் இது இன்பமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை ராகத்தான வாழ்க்கை எப்ப நாங்க கனெக்ஷன் அல்லாவோட தொடர்பு படுத்துவோமோ நாங்க வெற்றியாளர்களாக மாறிடுவோம் யாரெல்லாம் குற்றம் குறைகிற கலைத்தியாகலாம் உன்னோடு தொடர்பு செய்தாக்கியாகலாம் எங்கட பாவங்களை மகிழ்ச்சியாகலாம் இந்த தேவைகள் பிரச்சனைகளை நீங்க நிறைவேற்றி கொடுக்கிறியாகலாம் அவன் கஷ்ட துன்பங்கள் பிரச்சனைகளை நீக்கிறியாகலாம் அவன் தேவைகளை நீ அறிந்தவன் யாருந்தான் யாழ்லா அவன் தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தியாழ்லா ஒரு உலகத்துக்கு இதாயத்தை ஆமாக்கியாழ்லா நல்லவர்களாக வாழ வச்சியாழ்லா நல்ல ஸ்ரீதேவியலா வாழ வச்சு ஸ்ரீதேவியலா என்ற கூட பெற்றியாழ்லா சொர்க்கத்தில் சந்தோஷமா வாழ